ஒரு கலை அப்படின்னா அதுக்கு வந்து நீங்க முழு முழுக்க முழுக்க வெறுப்போட நீங்க அணுகலாம் நான் வந்து அப்படிதான் அணுகுவேன் அந்த கலை ரொம்ப உன்னதமா இருந்தா என்னோட வெறுப்பெல்லாம் மாத்திட்டு என்ன ஒரு அன்பான மனிதனா அதுதான் பிளேட்டோவுக்கு கலை பத்தி தெரியல <laughs> அதுதான் கலை அப்படி வந்து என்னோட ஒர்க் மாத்தும் நிச்சயமா மாத்தும் ரெண்டாம் மாட்டம் நாடகம் போது இருபது வருஷத்துக்கு முன்னாடி என்னை அடிச்சவங்க நாடகத்துல புகுந்து என்னை அடிச்சவங்க எல்லாம் என்னோட ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா மாறி காலையில அஞ்சு மணிக்கு ஜீரோ டிகிரி எழுதிட்டு இருப்பேன் இன்னைக்கு என்ன கவிதை எழுதுன சாரு நான் பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்த பெண்ணை எனக்கு அஞ்சு மணிக்கு எப்படி நீ என்ன சொல்லிட்டு வந்த பீச்சுக்கு வாக்கிங் போறேன்னு சொல்லிட்டு வந்தேன் நீ ஏதாவது எழுதியிருப்ப அந்த பெண்ணாவது எனக்கு வெறும் நண்பர் அந்த பெண் வந்து அந்த பெண்ணை பத்தின கவிதை இல்லை அப்படிலாம் வந்து அந்த பெண் தான் அங்க அடிச்சது என்ன இருபது வருஷத்துக்கு முன்னாடி அதனால கால மாறுதல்ல வந்து அப்படி நடக்கும் சோ பார்த்திபன் சொன்ன எதையுமே நான் ஒத்துக்கல ஒன்னே ஒண்ணு அந்த காமராஜர் ஹால்ல எல்லாம் அந்த வாசகர் வட்டம் இருக்கிறதுனால தான் அந்த காமராஜர் ஹால்ல ஒரு ஆயிரத்தி எழுநூறு பேர் எண்ணூறு பேரை நம்ம வந்து கூட்டம் முடிஞ்சுது இது வந்து எந்த ரைட்டராகவே முடியும்னு எனக்கு தோணலை சார்ஸ் பியூகாவஸ்கியோட கதைகள்லாம் எல்லா பதிப்பகத்திலையும் தூக்கி எரிஞ்சு போர்ணும் செக்ஸ் அப்படின்லாம் தூக்கி எறியும் போது அவரோட ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் ஒரு பதிப்பகத்தை ஆரம்பிச்சு பிளாக் ஸ்பேரோ அப்படின்னு சொல்லி அவரோட புக்ஸ் எல்லாம் இன்னைய வரைக்கும் பிளாக் ஸ்பேரோ மூலமாக தான் அப்படி எனக்கும் வந்து இவங்க வாசகர் வட்டத்தில் நம்ம ஒரு பதிப்பகம் ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்ல போது வேண்டாம் அது ஒரு பெரிய ஆபத்து ஏன்னா நம்மளால விற்க முடியாது கொண்டு போக முடியாது நம்ம தேடுவோம் அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்து அப்படியா அப்படி போனது அது கூட காரணம் என்னன்னா புத்தகங்கள் கிடைக்கலங்கிற ஒரே காரணம் தான் மற்றபடி எந்த பிரச்சனையும் கிடையாது இப்போ அதிஷா பேசுற